الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم وما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ادخلوا في السلم كافه ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمن إذا رؤي ذكر الله أو كما قال صلى الله عليه وسلم وهل عليكم الله سبحانه وتعالى ومن خير لكم அவர்கள் மீதும் அண்ணாவின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அம்மாவுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் தாபியவங்கள் சகோதாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக உன்னை ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றலுக்காக அல்லாவின் வீட்டில் வந்து கூடியிருக்கும் அல்லாவின் நன்றியாகவே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு சுபான எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கமாக இருக்கிறானோ அப்படியே நம்மளுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாகி இருக்கிறானோ அப்படியால் அல்லாவுடைய தடைகளை ஹரான்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முழுதாக தகர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இத்தகும் அனைத்துமாகின்றோம் கண்ணியமிக்க அல்லாவின் நெல்லடியார்களே நமக்கு அல்லா தந்திருக்கின்ற உண்மையான அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பெறுவதை உலகத்திலே எந்த கட்டத்திலும் நமக்கு சரியான முறையிலே அந்த பெறுமதியை விளங்க முடியாது தியாகத்தினாலே கண்ணியமானவர்களே ஈமானுடைய சிறிய பெரிய அளவுள்ளவர்களை எல்லாம் நல்லா தேடி தேடி இவருடைய உள்ளத்திலே இந்த அளவையுமாறு இருந்தாலும் இந்த அளவையுமாறு இருந்தாலும் அடக்குமாறுகளிடம் அல்லா இப்படி தேடி சொல்வார் ஒரு துளி ஈமான் ஒரு கடுகுடைய பார மன ஈமான் ஒரு கடுகை இன்னொரு அணுவின் பாரம் அளவு அணுவின் பாரத்தை அதிகாரிகள் அனைத்து எப்பொழுதும் சொல்லிவிட்டார்கள் அது உண்மையிலே அணுவுக்கும் ஒரு பாரம் இருக்கும் என்பதை நவீன கருவிகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன அல்லாஹர்கள் எப்போது சொல்லிவிட்டார்கள் இதா அணுவுக்கும் பாரம் என்று மொழிபெயர்ப்பதை தவறு அணுவின் பாரம் அளவு வெயிட் வேறு கைது வேறு கிடைமணவர்களே அந்த அளவு ஈமான் இருந்தாலும் அவரை நோக்கி துவக்கத்தில் போடுங்கள் சில முஸ்லீம்கள் பாவத்து பாவங்களின் காரணமாக நரகத்துக்கு செல்வார்கள் அப்பொழுது சில இஸ்லாத்துடைய மாற்று மதத்தவர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லிம்களுக்கு விண்கழிப்பார்கள் பரிகாரம் செய்வார்கள் நீங்கள் தானே முஸ்லீம் என்றீர்கள் அல்லா என்றீர்கள் நபி என்றீர்கள் இஸ்லாம் என்றீர்கள் நீங்கள் எங்களுடைய கட்டக்கரையில் தான் இருக்கிறீர்களா நரகத்தில் என்று பரிகாசம் செய்கின்ற பொழுது ரோசக்காரன் அல்ல முஸ்லிம் என்று உலகத்தில் ஓரளவு ஈமானுடன் வாழ்ந்தவரை கூட தூக்கி சுருக்கத்தில் அந்த நேருள் ஹயாத் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவநதியிலே துப்பரவு செய்து போடும் பொழுது கண்ணியமானது அப்பொழுது அந்த காட்சியை பார்த்த காவிரிகள் சொல்வார்கள் ரூபமா எவத்துள்ளவீன கபரும் லவ்கானு முஸ்லிமி நாங்களும் முஸ்லிம்களாக இருக்க இருந்தது கண்ணியமானவர்களே அப்பொழுது இஸ்லாமுடைய வலிவர்கள் இந்த கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே முஸ்லிம்களுடைய கடந்த காலம் முஸ்லிம்களுடைய சமகாலம் முஸ்லிம்களுடைய எதிர்காலம் இந்த மூன்றையும் நாம் ஒப்பாய்வு செய்ய வேண்டிய இணைந்து பார்க்க வேண்டிய மீள்பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் நமது மூதாதையருடைய காலத்தில் இஸ்லாம் எப்படி இருந்தது இஸ்லாமியருடைய ஆடை எப்படி இருந்தது இஸ்லாமியருடைய வியாபாரம் எப்படி இருந்தது மஸ்மிகளை இமாஞ்சபாக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருந்தது இஸ்லாமியருடைய வைபவங்கள் பங்கன்கள் திருமண வைபவங்கள் போன்ற அவைகள் எப்படி இருந்தன என்று இப்படி இப்பொழுது இருக்கின்ற அறுபது ஐம்பதை தாண்டிய அந்த மூதாதையர்களிடம் மூத்தவர்களிடம் கேட்டு பார்த்தால் இப்பொழுது இருக்கின்ற சமகாலத்துக்கும் இறந்த காலம் கடந்த காலத்துக்கும் மாறிய வித்தியாசம் இருக்கும் சமகாலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் என்ன நடக்கும் என்பதை நாம் யோசித்துக் கொள்ளலாம் அதை கெட் பண்ணிக் கொள்ளலாம் கண்டியமானவர்களே முஸ்லிம்கள் எந்த குறை அரசியல் பலம் இல்லையா சீனாக்கார வெற்றிலிருந்து பத்து வரை சொல்லப்படுகிறது பாராளுமன்றத்தில் இருபது லட்சம் அமைச்சர்கள் உறுப்பினர்கள் தேர்தலிலே வெளிப்பட்டவர்களே பெற்றவர்களே இல்லையா இருக்கிறார்கள் கோடீஸ்வர பட்டியலிலே முஸ்லிம்கள் இல்லையா இருக்கிறார்கள் படித்த பட்டதாரிகளிலே டிகிரி முடித்தவர்களிலே டிகிரி ஹோல்டர் இருக்கிறார்கள் காணி கோவி சொந்தக்காரர்கள் எழுதினார்கள் பிறகு ராயல் கமினிஸ்ட் என்று கௌரவ உன்னத குடும்பங்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம்களிலே கண்ணியமான எல்லா விதமான செல்வாக்கம் இருக்கிறது சகலமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை முஸ்லிம்களிடம் முஸ்லிம்களிடம் உண்மையான எங்குமே விட்டுக் கொடுக்காத எந்த கட்டத்திலுமே தன்னுடைய அடையாளத்தை இல்லாமலாக்கி கொள்ளாத இஸ்லாத்துடைய உறுதியான வாழ்க்கை ஆங்காங்கே விலகினப்படுகிறது மற்ற மதத்தவர்கள் சகோதர மதத்தை சேர்ந்த உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களுக்கு நிறுவனம் இருக்கிறது நம்முடைய மக்களுக்கு கிறிஸ்தவர்களை அழைத்ததனால் அவர்கள் தொப்பி போட்டு நிப்பா போட்டு அவர்கள் நம்முடைய மக்களிலே கலந்து கொள்ள மாட்டார்கள் பௌத்த சகோதரர்களுக்கு ஒரு முறை இருக்கிறது அவர்கள் நம்மை போன்று ஆடையை மாட்ட மாட்டார்கள் நம்மை போன்று நடைமுறை பாவனைகளை மாற்ற மாட்டார்கள் அவர்கள் அப்படித்தான் வருவார்கள் இந்து சகோதரர்களுக்கு ஒரு முறை இருக்கிறது அப்படித்தான் வருவார்கள் முஸ்லிம்கள் மன்னிக்க வேண்டும் யாருடைய கோபமோ குத்தி காட்டுவதோ இல்லை சமூகத்தை பற்றி நாம் தான் சுதந்திரமாக பேச வேண்டும் கிறிஸ்தவ பங்கனில் முஸ்லிம் கிறிஸ்தவர் கொண்டு போகிறது பௌத்தனுடைய பங்களிலே பௌத்தன் போன்று உடுத்து அதே போன்ற நடைமுறையிலே அதே போன்று கும்பிட தயார் என்றால் காலிலும் விட தயார் இந்துக்களுடைய பங்களிக்கு இந்து போன்று உடுக்க தயார் பொன்னையும் மாப்பிள்ளையும் கிறிஸ்தவ ஜோடிகள் போன்ற உடுப்பாட்ட தயார் நம்மை போன்ற இஸ்லாமிய ஆடையிலே ஒரு இந்து ஒரு கிறிஸ்து ஒரு பௌத்தன் தன்னுடைய பொன்னையும் மாப்பிள்ளையும் உடுப்பாட்டிய வரலாறை காட்ட முடியுமா ஏதாவது டிராமாவிலே நாடகத்திலே இரண்டு மாணவர் வரலாம் இருக்குதோ தெரியாது கதாபாத்திரம் நடிக்கலாம் கனிமானது ஏன் இந்த நிலை பருமதியான இஸ்லாத்தை ஏன் விட்டுக் கொடுக்கிறோம் தனித்துவம் தனித்துவம் தனித்துவம் தனித்துவம் என்றால் சமூகத்தை விட்டு ஒதுங்கி போகின்ற தனித்துவம் அல்ல எங்க போனாலும் நான் முஸ்லீம் என்ற தனித்துவம் நாம வேற கட்சியை மற்றொரு மற்றவர்கள் வேற கட்சி ஒதுங்கி ஒதுக்குகின்ற தனித்துவம் அல்ல அதை அவாய்ட் அவாய்ட் பண்ணுவது இது எங்க போனாலும் நான் முஸ்லீம் சிறந்த உதாரணம் அதனால் நினைக்கிறேன் மூன்று இரண்டு கொண்டு யாருக்கும் செய்யல எனக்கு பின்னர் நபி வருவதாக முழு தகவல் இருக்கிறது நபி இல்லை சொர்க்கத்தில் தலைவருக்கான ஒரு பாதையை கண்டு நீ ஒரு பாதையில் சென்றால் உமரே இவளேஸ் மறு பாதையில் எச்சை வாங்கி விடுவான் என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட உமரதியலான அவர்கள் வைஷ்ணவி மகத்தினுடைய சாவியை சிறப்பை கைப்பற்ற போகின்றனர் வெற்றி கொண்ட சமயம் அங்கு அங்கு உபயோக அதிகமானவர் கவர்னராக இருக்கார்கள் ஆளுநராக போகின்ற வழியிலே போர்டரிலே வெல்கமிங் நடக்கிறது வெல்கமிங் என்ன வெல்கமிங் நீங்கள் வந்த வாகனத்தை ஒதுக்குங்கள் நாங்கள் தருகின்ற அதே உயர் ரக வாகனம் பெருமதியான வாகனம் அதிலே வேண்டும் உதாரணம் சொல்வதாக இருந்தால் சாதாரணமான ஒரு இங்கிலீஷ் நம்பர் அல்ல ஒரு ஸ்ரீ நம்பர் ஒரு டேஸ் நம்பருடைய ஒரு காரிலே வந்த உங்களிலானவர்களை பிராடோவிலும் கஜிரோவிலும் டிபெண்டரிலும் ஜீப்பிலும் ஏற்கின்றார்கள் விளங்குவதை சொல்கிறேன் அங்க அந்த காலத்தில் படிக்கிறவங்க கிடையாது இந்த காலத்தில் கம்மியா பண்ணி பெருமதி இந்த டிரஸ் சரிவராது எக்ஸ்பென்சிவான டிரஸ் இருக்கிறது எங்களுடைய கலாச்சாரப்படி நீங்கள் வர வேண்டும் எங்களுடைய கல்ச்சர் மாற வேண்டும் உங்களுடைய கல்ச்சர் எங்களுடைய கல்ச்சருக்காக நிற்க வேண்டும் ஆட்சி செய்த ஜனாதிபதிகள் இது சாதாரண ஒரு பிரதேச உறுப்பினராகினால் முளைக்கின்ற கொங்கு இஸ்லாமிய பாடங்களையான செலர்கள் எல்லாவற்றையும் கவலைப்படுகிறார்கள் என்னுடைய உரிமையினர் தனித்துவத்தை இழக்க மாட்டேன் எந்த வாகனத்தில் வந்தாலும் என்னுடைய உரிமை நான் என்னுடைய முறைப்படி தான் வருவேன் என்னுடைய ஆலையில் தான் வருவேன் என்னுடைய பலிசையில் தான் வருவேன் என்னுடைய கடற்கரை உங்களால் மாற்ற முடியாது சரி ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய ஆலை அவருடைய ஒழுங்கு கொண்டு போடப்பட்ட ஒரு பூ வந்து தண்ணீரை பார்க்கணும் தண்ணீர் கொஞ்சம் இருக்கிறது அதை கலக்க வேண்டும் செருப்பை கலந்து தான் கிடைக்கும் செருப்போடு மனச்செருப்பு காப்பது அது தோல் செருப்பு அது தண்ணீர்ல ஊறலாம் அதை அப்படியே தாண்ட வேண்டும் செருப்பை கலந்து விட்டுதான் அந்த தண்ணீர் தடாகத்தை தாண்ட வேண்டும் செருப்பை கலக்கி செருப்பை தூக்குவதற்கு நாலு பேர் மூன்று பேர் ஐந்து பேர் என்று கணக்கென்று கொடிகாடுகளையும் செக்யூரிட்டிகளையும் சேவண்டிகளையும் வைக்கவில்லை அந்த ஜனாதிபதி தன்னுடைய கருப்பை தூக்கினார் தன்னுடைய கருப்பை தான் தோக்குவது தனக்கு சுமக்க முடியமான பாலத்தை தான் தோக்குவது தனக்கு தூக்க முடியமான விஜயத்தை தான் தோக்குவது இஸ்லாத்தின் நபியுடைய உன்னத பண்பு என்பதை நபியர்கள் உங்களை காட்டினார்கள் பஜாருக்கு சென்ற நபியவர்கள் ஒரு நீல நீளமான ஒரு கழுத்தல் சிறுவார் சொல்வார்கள் அதை வாங்கிக் கொண்டு டைலரிடம் கொண்டு வாங்கி கொண்டு வருகின்ற பொழுது ஒரு ஒரு ஒரு கருத்தனுடைய பாரம் எவ்வளவு தெரியும் முடியாதவருக்கு பாரங்களை தூக்கி கொடுங்கள் சுமந்து கொடுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அது முடியுமான பாரத்தை தன்னுடைய பாரங்களை தானே தூக்குவது மிக பொருத்தமானது என்று நவியர்கள் சொல்லிக்கான ஒரு வரலாறு இருக்கிறது அம்புகளை ஓடி சென்று யாரும் சொல்றதா உடைய பேக்கை தாருங்கள் நான் தூக்கி செல்கிறேன் என்ன தூக்க முடியுமா போகிறீரா சாதி புஷை அகப்பு செய்தி பொருளுடைய சொந்தக்காரர் அந்த பொருளை சுமந்து செல்வதற்கு அருகதை உடையவர் எனக்கு முடியும் எனவே நானே தூக்கி செல்கிறேன் தன்னுடைய வேகை தானே தூக்கி செல்ல வந்தாலே படித்த உணர்ந்தவர்கள் தன்னுடைய செருப்பை தூக்கி போகின்ற பொழுது செருப்பை ஒரு கையிலே கட்டி அப்படியே முதுகுக்கு பின்னால் தொங்க விட்டுக் கொண்டு அந்த இடத்தை பாஸ் பண்ண ரெடியாகின்ற பொழுது அபு உபயிலா ரீலா அமீர்முகையில் அமீர்முகர்களே இதென்ன இது செருப்பை தூக்கி முதுகுக்கு பின்னால் தொங்க விட்டுக் கொண்டு ஆளை உயர்த்தி நான் உயர்த்தி கொண்டேன் கோலத்திலே வருகிறீர்களே என்று கொஞ்சம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை கொஞ்சம் இந்த வீரர்களுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சம் கம்பீரமாக அழக அழகான அலங்காரமாக வாருங்களே என்ற மாதிரியில் சொன்னார்கள் கண்ணியமார்களே இழப்புக்கு ஏற்றவாறு என்னை நான் மாற்ற மாட்டேன் என்பதுதான் தனித்துவம் நான் மதினாவிலே ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுது என்னுடைய சொந்த நாட்டில் ஊரில் எப்படி இருந்தேனோ மறு வெளிநாட்டுக்கு போனது நான் ஒரு முஸ்லீம் நான் முஸ்லீம் பகிர்வித்தார் என்ன கவனித்தார் என்ன எங்கு போனார் நாம் முஸ்லீம் என்னுடைய நாட்டை சேர்ந்த யாரும் இல்லாத ஒரு நாட்டிலே ஒரு மக்களிலே ரோமில் இருந்தாலும் நான் முஸ்லீம் நான் தனிமையில் ஒரு அறையில் இருந்தாலும் என்னுடைய போனோடும் டெல்போடும் லெப்டப்போடும் கம்ப்யூட்டரோடும் இருந்தாலும் நான் முஸ்லீம் என்பதற்கு சிறந்த ஒரு சான்று எங்கிருந்தாலும் நான் என்னுடைய தனித்துவத்தை இழக்க மாட்டேன் அபோபை உபைதா இந்த வார்த்தையை இந்த அட்வைஸை வேறு யாராவது சொல்லி இருந்தால் மார்க் வைத்திருப்பேன் மார்க் மார்க் வைத்திருப்பேன் அந்த மார்க் இப்படிப்பட்ட அட்வைஸ் பண்ணுவதை விட்டு எல்லோரையும் தடுக்கும் அவனை போன்ற ஒழுக்கவனுடைய வாகனத்தில் அவனுடைய கேரக்டரிலே அவனுடைய ஸ்டைலிலே அவனுடைய கொலிசையிலே அவனை போன்று நம்மை மாற்றிவிட்டு போனால் தான் சாதி கிடைக்குமா எனக்கு நான் இப்படி வந்தாலும் சாதியை தரத்தான் வேண்டும் என்ற பாணியில் பேசுகிறார்கள் படிப்பும் இஸ்லாத்திலேயே கட்டுப்பாடுகள் வியாபாரம் இஸ்லாத்திலேயே கட்டுப்பாடுகள் பிரயாணம் இஸ்லாத்திலேயே கட்டுப்பாடுகள் பேச்சும் இஸ்லாத்திலேயே கட்டுப்பாடுகள் உடை அதை எல்லாமே இஸ்லாத்துடைய கட்டுப்பாடுகள் முஸ்லீம்களுடைய எதுவும் இஸ்லாத்துக்கு வெளிப்படும் என்றார் கண்ணிமலை மோகினுக்கு முஸ்லீமுக்கு என்ன வித்தியாசம் ஒரு கூட்டம் சொன்னார்கள் ஆமன்னா நாங்கள் மூமிங்கள் அவர்களுக்கு அவர்களே அவர்களே தனிப்பிக்க கொண்டு நாங்கள் மூமிங்கள் அல்லாஹ் இருக்கிறார் நீங்கள் மோமிங்களாக இன்னும் வரவில்லை உடம்பா ஈமானத்தை நீங்கள் முஸ்லீம்கள் முஸ்லீமாக இருக்கிறீர்கள் உள்ளத்துக்குள் ஈமான் நுழையவில்லை உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கை உள்ளவருக்கு மறுபெயர் தான் மோமி இஸ்லாமிலே நடிப்பவருக்கு மறுபெயர் மன்னிக்க வேண்டும் இதுதான் உண்மை இஸ்லாத்தை பேரவையில் வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை சம்பிரதாயத்தில் வைத்துக் கொண்டு மையத்து வீடு மாத்திரம் முஸ்லிம் கல்யாண வீடு அந்நிய அமைப்பிலா அவருக்கு தந்தைய புராணத்துடைய ஒளியில் மன்னிக்கத்தான் வேண்டும் உண்மையை சொல்லப்படுது கேட்டவாறு தந்தை தன்னுடைய செயலை மாற்றிக் கொள்பவருக்கு பெயர் தான் முனாஃபி ஒவ்வொரு கட்டத்திலும் நான் அந்த தனித்துவத்தை இழக்கிறேனா அந்த இடத்தில் நயவஞ்சகனாக மாறுகிறேன் சில கடைகளில் பக்கங்களிலே சுபோக்கு ஆறு மணிக்கு கடையை கடலை திறக்கின்ற பொழுது இமாமுல் அரமையுடைய திறார் பக்கா மதீனா இமாம்களுடைய திறார் எட்டு மணி தானே இருக்கிற பொழுது மியூசிக் பாட்டு ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் நான் முஸ்லீம் எட்டு மணிக்கு பின்னால் என்னுடைய கடையில் பாட்டா டான்ஸா மியூசிக்கா يصبح الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا காலையில் மூவினாக இருப்பான் மாலையில் காதல் கொண்டு வாழ்வான் மாலையில் மூவினாக இருப்பான் காலையில் காதல் கொண்டு வாழ்வான் காதலாக மாறுவான் உண்மையிலே மாறுவது மதம் மாறுவது அது நேரடி கருத்து அந்த காதலி கொப்பாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவது சுபவிலேக்கிறார் ஒன்பது மணிக்கு பாட்டு உண்மையான முஸ்லிமுடைய கடையில் இந்த கட்டம் வராது அச்சுகளே அரபி போன்று கல்யாணத்திலே வெள்ளைக்காரன் போன்று மாறமாட்டான் முஸ்லீம் சொல்லும் பொழுது தோம்பியா கல்யாணங்களில் கலக்க மாட்டான் முஸ்லீம் திருமணம் முடிக்கும் பிறகு தாலியா திருமணம் முடிக்கும் பொழுது வலிக்க மாட்டான் உண்மையான முஸ்லீம் வலிக்க மாட்டான் திருமணத்தின் பொழுது மாறுகிறாரா அவர் ஏன் மாறுகிறார் அவருக்கு தெரியும் அதனுடைய அடையாளம் ஈமான் உள்ளத்தில் ஒரு இல்லை கண்ணியமானது எங்கும் இழக்கப்படாத இழக்க முடியாத ஒன்றுதான் இந்த இஸ்லாம் தாராளமா விட்டுக் கொடுக்கிறோம் தாராளமா மதம் மாறாவிட்டால் செயல்பாடுகள் கண்ணியமானவையை மாற்ற மதத்துக்கு உட்கார்ந்திருக்கிறது கவலைக்குரிய விடயம் இப்படி பார்த்தால் எதிர்காலம் என்னவாகும் எதிர்காலம் என்னவாகும் படிப்பறிவுடைய பிரச்சாரத்தையே விலகினம் அதில் குறிப்பாக முஸ்லீம் பிள்ளைகளுடைய பிரச்சாரத்தையே விலகினம் அதிலும் குறிப்பாக ஆண் பிள்ளைகளுடைய விலகீனம் ஏன் விலகீனம் முன்னோர்கள் படித்த இஸ்லாமிய முறை கல்வி இல்லை படிக்கவில்லை கல்வி நான் இதையும் விடுங்க தொழுகை விடுங்க தொழுகையா தொழுகையா செமினாரா தொழுகையா செமினார் எத்தனை தொழுகைகள் ஆகலாம் தொழில் அல்லாவிடம் கேட்காத விளக்கத்தை கேட்காத அறிவோ எங்கு செல்லும் எங்கு செல்லும் நிபுணத்தின் அறிவு உதாரணம் காட்டுகிறோம் துறைசார்ந்தவர்கள் செய்தார்கள் பற்றுடைய அந்த இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காத தனித்துவத்துடைய நிகழ்வு தெரியுமா நமக்கு ஆய்வு செய்கின்ற பொழுது ஏதாவது கன்ஃபியூஸ் ஏற்பட்டால் தடுமாற்றம் ஏற்பட்டால் முடிவில்லாமல் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் கண்ணியமானவர்களே முதலாவது அவர்கள் செய்வது புது இரண்டாவது செய்வது சிபுலாவை முன்னோக்குவது வீட்டில் இருந்தால் முசல்லாவை விரிப்பது இல்லாவிட்டால் மத்தியில் செல்வது யாரும் வைத்திய ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் நீ அறிவார் இருந்த இந்த ஆய்வுகளுக்கு ரிசல்ட் கிடைக்கவில்லை இந்த ரிசல்ட்டை நீட்டா என்று தொழுது விட்டு அல்லாவிடம் கேட்டு அந்த துறையிலே தேர்ச்சி பெற்ற இவனுடைய நுழைஞ்சை பேசுகிறோம் டேலண்டை பேசுகிறோம் ரிசர்ச்சை பேசுகிறோம் அவருடைய தொழுகையையும் ஈமானையும் துவாவையும் மொட்டையடித்து பேசுகிறோம் இதுதான் நம்முடைய கற்பனை ஈமான் இல்லாத இபாதத்தில் இல்லாத ஏதோ முசிபத்துகள் கடந்த படிப்பு தற்படுகிறது அதோடு காரணம் கண்ணியமானது அந்த அளவு இஸ்லாம் எல்லா இடங்களிலும் போக வேண்டும் இருக்கிறது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அந்த ஹதீஸை யாரும் யாரை பார்க்க தேவையில்லை கண்ணாடிக்கு முன்னால் என்று நம்மை நாம் பார்ப்போம் மூவினுக்கு நவியவர்கள் உங்களுடைய அவுட்லுக் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஆழமான அறிவை கொண்ட கருத்தை கொண்ட அதில் இது நம்மிடம் இருக்கிறத நாம் அப்ப யாரையும் அணுகவில்லை மற்றவனை மைனஸ் மற்றவருடைய மைனஸ்களை பார்ப்பதே ஒரு மூவியுடைய சிபத் அல்ல தண்ணி தான் பார்ப்பது ஒரு மூவியை பார்த்தால் அல்லாவுடைய ஞாபகம் வரும் அல்லாவுடைய உருவம் அல்ல இவர் அல்லாவோடு தொடர்புடையவருடைய ஞாபகம் வரும் இவரோட முஸ்லீம் அந்த அடையாளம் கிடையாது நம்முடைய முகத்தை நம்முடைய ஆடையை நம்முடைய நம்முடைய முடிவெட்டி இருக்கின்ற ஸ்டைலை நம்முடைய உறுப்புகளை நாம் அணிந்திருக்கின்ற அணிகலங்களை பேரை பார்த்தால் நம்மை பார்த்தே நமக்கு நானோட முஸ்லீம் என்ற வேலை வருகிறதா நான் இந்த பிளேயர் கொண்டிருக்கிறேன் நான் இந்த எக்ஸ்பர்ட் கொண்டிருக்கிறேன் நான் இந்த முன்னேறியவரை போன்றிருக்கிறேன் அவர்களை போன்றுதான் ட்ரை பண்ணுவது அவர்களை இறுதியாக எந்த எந்த எந்த எப்படி வெட்டுவானோ அதே முடி அதே நாம் கண்ணாடிக்க முன்னால் நின்றால் அந்த எத்தல் தானே நமக்கு நினைவு வருவான் அல்ல ஞாபகம் வருவானா அந்த பிள்ளைய தவிர என்னுடைய முடியும் அந்த பிள்ளையருடைய முடியும் குறைவாக அந்த இடத்துக்குரிய பெயர்கள் எங்கிருந்து வைக்கிறோம் எனவே எங்கும் இஸ்லாத்தை இழக்காத இஸ்லாமிய வாழ்க்கை நம்மிடம் தேவை இதுதான் இஸ்லாமியர்களுடைய விலகீனத்துக்கும் கேவலத்துக்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக விரோதிகள் ஒன்று சேர்வதற்கு காரணம் இஸ்லாத்தை இழந்து விட்டோம் வேறொன்றும் அல்ல எல்லா பவர்கள் அது அந்த பவர் வேலை செய்வதற்கு இஸ்லாம் இல்லை இஸ்லாம் இல்லை கண்டிப்பாகவே எல்லா துறைகளிலும் உண்மையான முஸ்லீம்களாக மாறுவதற்கு நாம் வயிறாட்சி வைக்க வேண்டும் ஒவ்வொரு துறைகளையும் நம்மை நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும் கண்ணாடிக்கு முன்தான் நின்று கொண்டு ஓதுகின்ற துவா ஒரு நாள் எத்தனை கடலை பார்க்கிறோம் ஒரு நாள் எத்தனை செல்வி எடுக்கிறோம் எத்தனை கடலை கண்ணாடி முகத்தை பார்க்கிறோம் எத்தனை கழுதைகள் கண்ணாடிக்கு நினைக்கிறோம் தூங்கி எழும்பி காலை கடனை முடிக்காவிட்டாலும் கண்ணாடி பார்த்து விட்டு தான் காலை கடன் என்னுடைய உடல் பொறுப்பை முகத்தை என்னுடைய நீ அழகாக்கியது போன்று என்னுடைய உருவத்தை வெளியா வெளி உறுப்பை அழகாக்கியது போன்று என்னுடைய குலத்தை என்னுடைய பண்பாடை என்னுடைய அகலாக்கை நீ அழகாகுவாயாக என்னுடைய என்ன அல்லா நபி மூலம் பண்ணி தருகிறான் முஸ்லிமே மூமினே நீ வெளிரங்கத்தை மாத்திரம் அலங்கரித்து உன்னால் துவக்கம் போக முடியாது உன்னுடைய உள்ரங்கமும் இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் நீ இஸ்லாமிய பண்புள்ளவனா மாற வேண்டும் அதை கண்ணாடி பார்க்கும் பொழுது அல்லாவிடக்கே கண்ணாடி பார்த்து அங்குமிங்கும் முடியை செக் பண்ணுவது சரி பண்ணுவது என்ன நெய்யடிப்பது என்னை கண்ணியமான இதுவல்ல கண்ணாடி பார்த்தவருடைய ஒழுக்கம் துவா அன்பும் கண்ணாடி பார்க்கின்ற முஸ்லிமுக்கு கூட தனித்துவம் இருக்கிறது எல்லாரும் கண்ணாடி பார்க்கிறார்கள் நான் அழகாக இருக்கிறேனா என்னுடைய முடி அழகாக இருக்கிறதா என்னுடைய வீட்டு எப்படி இருக்கிறது என்னுடைய கை எப்படி இருக்கிறது என்னுடைய ஹேர் கட்டப்படி இருக்கிறது என்னுடைய நான் பூசிய முகத்தில் பூசிய அந்த கிரீம் எப்படி பணிக்கொண்டிருக்கிறது இதைத்தான் பார்ப்பார்கள் மற்றவர்கள் நீ பார்க்கின்ற பொழுது கண்ணாடிக்க முன்னால் என்றாலும் உன்னுடைய உள்ளத்தை பார் பார் பண்பை குணத்தை அல்லாவிடம் தேடங்கள்தான் நமக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் கண்ணாடிக்கு முன்னால் நின்று கூட நம்முடைய பண்பை செலுத்துவதை நம்முடைய உள்ரங்கத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் எப்படி கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை சாதி விட்டும் தூரமாக செல்ல முடியும் ஒவ்வொரு தலைப்பையும் விரிவாக பேசினால் விடை கொடுக்காத ஒவ்வொன்றை சிந்தியுங்கள் ஒவ்வொன்றை சிந்தியுங்கள் ஒவ்வொரு நிலைமையில் சிந்தித்து யோசித்து செய்யுங்கள் இந்த இதை செய்ய போகிறேன் இந்த வியாபாரத்தை செய்ய போகிறேன் இது வட்டி சம்பந்தப்படுகிறதா இதுல ஏமாற்றம் சம்பந்தப்படுகிறதா இது பொய் சம்பந்தப்படுகிறதா இது கலப்படம் சம்பந்தப்படுகிறதா இதுல ஏமாற்றம் கலப்படம் சூழ்ந்து சம்பந்தப்படுகிறதா இதுல யாரா யாருக்காவது நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற வெளியே சம்பந்தப்படுகிறதா ஒரு உண்மையான மோமின் அந்த இருந்து கை வைக்க மாட்டான் யாரும் இல்லை ஒரு ரூமில் தான் அது எத்தனை பேருக்கு லப் நடக்கிறது எத்தனை பேருக்கு பொய் நடக்கிறது நடக்கிறது ஒரு உண்மையான மூமெண்ட் செக் டிபாசிட் பண்ண ஐடியா இல்லாமல் மாட்டான் செக் புக்கில் இருந்து செக்கி கிழிக்க மாட்டான் ஈமான் இல்லாமல் இஸ்லாத்தோட நயவையாக நடந்தால் தாராளமாக தெளிப்பான் செக் புக் முடியும் டிபாசிட் நடக்காது ஒவ்வொரு கை வைக்க மாட்டார் என்னுடைய பாரதூரத்தை பார்ப்பார் அரசியல் என்ன பற்றி என்ன சொல்கிறார் ஏமாற்றத்தை பற்றி என்ன சொல்கிறார் நபியவர்கள் என்ன பற்றி என்ன சொன்னார்கள் ஆடையா ஒரு ஞாபகம் செய்வான் பொழுது இந்த நடக்க முடியுமா சிந்திப்பான் நடக்க முடியுமா சிந்திப்பான் இஸ்லாத்துக்கு உட்பட்ட முறையில் தர வைத்துக் கொள்வான் எங்கு சென்றாலும் என்ன எந்த நாட்டுக்கு சென்றார் கண்ணியமாண்டவர்களே இஸ்லாத்தை இழந்தது இஸ்லாத்துடைய அடையாளங்களை விட்டுக் கொடுத்தது இஸ்லாத்துடைய தன்மைகளை விட்டுக் கொண்டது முஸ்லிம்களிடம் இஸ்லாமிய வாழ்க்கை இல்லாததுதான் இன்று கண்ணியமானவர்களே நம்முடைய பலகீனத்துக்கும் நாம் இந்த உலகத்திலே அடிமட்டத்துக்கு தாக்கப்படுவதற்கும் காரணம் என்று சொன்னார்கள் நவியர்கள் அலிஸ்லாம் யாலு இஸ்லாம் மேலேதான் போகும் இஸ்லாம் கீழே போகாது அல்லாஹ் சொல்கிறார் அன்பு நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் தான் அந்தக்குள்ளவர்கள் நீங்கள் தான் எல்லா சமூகங்களையும் கூட மேலே இருக்க வேண்டியவர்கள் கண்டிஷன் நீங்கள் மோமிங்களாக இருந்தால் அன்றும் நீங்கள் அதன் இன்குந்து மோமிங்களாக இருந்தால் அது இஸ்லாம் யாரோ அது இஸ்லாம் தான் மேலோங்கும் அது கீழே போக முடியாது அடகத்துக்கள் ஒன்று இஸ்லாம் உண்மையிலே எந்த யாராலும் அணிக்க முடியாது யாராலும் இஸ்லாத்தை இல்லாம நடக்க முடியாது முஸ்லீம்கள் என்ற காலத்தை அநியாயம் செய்யலாம் முஸ்லீம்களுக்கு அந்த இஸ்லாம் என்ற ஒன்றை இல்லாம நடக்க முடியாது என்ற கருத்து இருக்கிறது குரான் ஆயுதம் இருக்கிறது அல்லாவுடைய ஒளியை அடைக்க பார்க்கிறார்கள் ஊதி வாயால் மெசேஜ்களையும் ஆர்டிக்கல்களையும் ரிசர்ச்களையும் என்ன மீடியாக்கள் மூலம் அனைத்து முனைகிறார்கள் ஆனால் அல்லா தன்னுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துவான் ஒளியை பிரகாசத்தை பரிபூர்ணப்படுத்துவான் புராணத்தில் இருக்கிறது ஹரீஸ் இருக்கிறது மேலே போகும் இஸ்லாம் கீழே போகாது இன்னும் ஒரு கருத்தல்ல முஸ்லீம்களே நீங்கள் எப்பொழுது இஸ்லாத்தை மேலே வைக்க வேண்டும் கீழே நீங்கள் இஸ்லாத்தை விடக்கூடாது இஸ்லாத்தை விடக்கூடாது எனவே எல்லா தலைப்பிலும் நாங்கள் முஸ்லீம் ஆண்டு சிந்திப்போம் உண்மையான நம்முடைய வாழ்க்கை மருமை வாழ்க்கை நம்முடைய மௌத்தும் ஒரு முஸ்லிமுடைய மௌத்தாக அமைவதற்கு நான் ரெடியா இந்த நிலைமையினுடைய மௌத்து வந்தால் என்னுடைய சக்கரம் எப்படி அமையும் என்னுடைய எந்த நான் அனுபவித்தாலும் கடைசி நம்முடைய ஆடை கப்பன் அதுவும் கபர் வரைக்கும் என்று எடுக்கப்படுவது கப்பன் இல்லாமல் கப்பன் துறை கூட நமக்கு சொந்தமானது அல்ல இல்லாமல் தான் இருக்கப்படுவோம் ஒரு நிர்வாணமாக பிறந்த தூரத்திலே பிறந்த வடிவில் ஆய்வு நிலைகிறார்கள் அப்புறம் ஒவ்வொருவருடைய பிரசக்தர்கள் ஆண்கள் பெண்கள் என இருப்பார்கள் அந்த நேரத்தில் அந்த விடயத்தை பார்ப்பதை விட்டும் அந்த பயங்கரம் கடுமையானது அப்படி பார்க்க மாட்டார்கள் அவர்கள் யானத்தையானது என்னுடைய விஷயம் என்னுடைய விடயம் ஒவ்வொருத்தருடைய பிறந்தல் விஷயங்களை பற்றி நான் சிந்திப்பார்கள் பார்க்க மாட்டார்கள் அந்த நிலைகள் எப்படி பிறந்தோம் அப்படி போக போகிறோம் இடையில் ஏன் இஸ்லாத்தில் இருக்கிறோம் இடையில் ஏன் இஸ்லாத்தில் இருந்து வெளியாகிறோம் இடத்துக்கு ஏற்றவாறு ஏன் மாறுகிறோம் ஏன் கனிமனே இந்த இஸ்லாத்தை கேவலமாக நாமே பார்க்கிறோம் இஸ்லாமிய முறைப்படி வாழ்கின்றவர்களை இஸ்லாமியர்களை கேவலமாக ஏன் பேசுகிறோம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு அமைப்பிலே அந்த இஸ்லாத்தை பாதுகாக்க ஒருவர் முனைகின்ற பொழுது ஏன் மின்கணித்து பரிகாரம் செய்து அவர் இஸ்லாத்தினை போலத்திலிருந்து அவுத்தாக்குகிறோம் இதுதான் கண்ணியமானவர்களே அந்த காலத்திலே முனாபிக்கங்களுடைய நாங்கள் முஸ்லீம்களை தன்னுடைய விரோதிகளை தான் முஸ்லீம்கள் இஸ்லாத்திலிருந்து கலந்துவது அதற்கு செய்த பதிகள் தான் என்று தொடர்ந்து வருகிறது எனவே கப்பல் துணை கூட நம்மளோட மறுமைக்கு வராது ஆக்ராவுக்கு வராது நம்முடைய அமல் நம்முடைய ஈமான் நம்முடைய விவாதத்துக்கு தான் வரும் இறுதியாக நம்முடைய கண்ணியமானே இங்கே பூசுகின்ற வாசனை திரவியம் தோல்வியமாக இருக்கலாம் அஸ்தராக இருக்கலாம் நாம் அடிக்கின்ற இருக்கலாம் ஏதுவாக இருந்தாலும் வாடை பெருமதி கேட்கிற திருமணம் ஆலையுடைய பெருமதி திருமணம் பூசலாம் கண்ணியமானவர்களே அருமை மௌனத்துடைய நிலைமையில் அந்த ரோகம் பெறுகின்றதிலிருந்து நம்முடைய உடம்புடைய வாடை அல்ல சாபத்தெல்லாம் பக்கத்தில் இருக்கின்ற சாபா என்ற பெயரில் இருக்கின்ற அத்தரை கொண்டு வந்து மையத்துக்கு ஊத்தினாலும் கபலிலே ஊத்தினாலும் கபலிலே மல்லிகை பூ நாட்டினாலும் ரோசா பூ நாட்டினாலும் வாழை அடித்தாலும் ஏன் வாராவார ஊது ஊதுபத்தி பத்த வைத்தாலும் வருகின்ற மக்களுக்கு வாசமடிக்கும் மனிதர்களுக்கு வாசமடிக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு வாசமடிக்கும் கண்டிப்பானவர்களே மறுமையிலே நம்மிடம் இருந்து வெளியாகின்ற இரண்டு விதமான பாதைகள் நறுமணம் நாட்டம் நல்லவர் ஈமான்தார் இஸ்லாத்தோடு வாழ்ந்தவருடைய ரூஹே வணக்கம் இங்கு எவ்வளவு பெருமதி இல்லாத அவருக்கு அத்தர் வாங்க வசதி இல்லாமல் இருந்திருக்கலாம் அவர் எப்பொழுதுமே பேப்பர் வியாபாரம் செய்து நாட்காமை வேலை செய்து முனிசிபலிலே வேலை செய்து திருவிழா வேலை செய்து மலைக்கறிக்கட்டை போட்டு பழத்தட்டு போட்டு செம்பிடி தட்டு போட்டு அந்த பழத்தட்டுக்கு பின்னால் செம்பிடி தட்டுக்கு பின்னால் மராமானவைகள் விற்றாமல் வேலைக்கு செம்பிடி தட்டு உள்ளே அவரும் கணக்கு பார்த்தார்கள் கிரேம் கணக்கு விற்கப்படுகிறது പേരിക്ക് மீரா പേരിക്ക് ബാബോൽ உள்ளே கேஜி இஷ்யூ ஆகிறது பிரச்சனைக்குள்ளே டெப்லெட் இஷ்யூ ஆகிறது வெளியிலே மாங்காய் தட்டு உள்ளே வேறு வெளியிலே செந்திலி தட்டு உள்ளே வேறு ஒரு தம்பில் விட்டால் பத்து ரூபாய் கிடைக்கும் அதிக ஒரு அவுஸ் விட்டால் எவ்வளவு கிடைக்கும் உரியவர்களை கேட்க வேண்டும் விலை தெரியாது என்று செய்யாத ஒரு மோமில் செய்யாத ஒரு மோமில் உண்மையான என்னுடைய கடையில் புகை மன்னித்தவன் யார் கசப்பாக எடுத்தாலும் உண்மையை நாங்கள் அழகாக நாகரிகமாக சொல்லித்தரோம் ஒரு உண்மையான மூவினுடைய கடையில் புகை வசங்களோ போதை வத்துக்களோ விற்கப்பட முடியாது விற்கப்பட முடியாது அது சில்லறை கடையா இருக்கலாம் அது பேக்கடையா இருக்கலாம் ஹோட்டலாக இருக்கலாம் அது எதுவாக இருக்கலாம் அது சுப்பர் இருக்கலாம் போதை வத்து புகை வந்து நெருப்பை பயன்படுத்துகின்றதா இருக்கலாம் அது டபிளட்டாக சிக்கலாக இன்ஜெக்ஷனாக அது அது அது இலையாக அது இலையாக எதிர்க்கப்படுகின்ற ஏதோ போதை சம்பந்தப்பட்ட எதுவும் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய கடையில் இருக்க முடியாது அப்படி இருக்கிறதா அவரே சொல்கிறார் நீங்கள் கசப்பாக எடுத்தாலும் உண்மையை சொல்லித்தானாகவும் அவர் சொல்கிறார் நான் விற்கத்தான் செய்வேன் ஏன் தெரியுமா என்னிடம் நயவஞ்சகம் கலந்திருக்கிறது நல்ல ரோகு நல்ல மனிதர் நல்லவரோட இருக்கிறது இன்னொரு ரோகு போகும் நாட்டம் அடிக்கும் நீங்க பெரிய பணக்காரராக இருக்கலாம் சில பேர் ஏழையாக இருக்கலாம் பாலியாக இருக்கலாம் அவர் பெரிய அர்த்தம் கொண்டிருக்கலாம் பெரிய குழந்தைய படித்திருக்கிறார் பெரிய வாகனத்தில் போயிருக்கிறார் ஏசி ரோகில் வந்திருக்கிறார் வாழ்க்கையிலே தனக்கு வேறுந்தது கிடையாது ஆனால் அவருடைய ரோகு நாரும் ரோகு நாரும் அது என்ன நாட்டம் இது இவ்வளவு நாடுகிறது யாருடைய ரூபு நாட்டம் அவசரமா கொண்டு போக தாங்க முடியவில்லை பழக்கமார்கள் விளக்குவார்கள் ரூபை இங்கு சபைகளிலே வெல்கம் மாதிரி கல் நாட்டுவதற்கு ஓபன் பண்ணுவதற்கு இங்க அமைதிகளே ஹீரோ மறைக்கமான ரூபு நாரும் மறைக்கமான ரூபை விளக்குவார்கள் அவசரமாக கொண்டு போக நாட்கள் தாங்க முடியவில்லை சாமியுடைய ஈமான் இல்லாதவருடைய நடிப்பு இஸ்லாமுடையவருடைய எனவே நம்முடைய ரூபம் மனமாக வேண்டுமா கபரை விசாலமாக வேண்டுமா சொர்க்க பூங்காவ கபர் மாற வேண்டுமா கபரில் நறுமணம் கவல வேண்டுமா சொந்த காட்சியை பார்க்க வேண்டுமா கபர் அன்போடு அணைத்து விட வேண்டுமா ஈமானுடைய இணைவோம் வாழ்க்கையில் இருப்போம் எப்பொழுதும் விட்டு கொடுக்காத அந்த நான் ஆரம்பித்த தனித்துவத்தை பாதுகாப்போம் நம்முடைய சாதனை உறுதியை தருவானாக தலைவருடைய பாவங்களை விடுத்தருவாயாக நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை விடுத்தருவாயாக நீங்கள் மூவியங்கள் அனைவருடைய பாவங்களை விடுத்தருவாயாக உன்னை ஈமானை தருவாயாக உன்னை அகலாக்கை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக எந்த இடத்துல விட்டுக் கொடுக்காத உறுதியை தருவாயாக எந்த இடத்துல நான் ஒரு முஸ்லீம் என்ற தைரியத்தை தருவாயாக அந்த தனித்துவத்தை தருவாயாக சகாபாக்கள் காலத்தில் நல்லடியார்கள் எப்படி எந்த கட்டத்தில் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக அந்த பக்குவத்தை ஈமான் தருவாயாக நம்முடைய ரூகை மனமாக்குவாயாக நம்முடைய ரூகை வணக்கமார்கள் வரவேற்கக்கூடியதாகுவாயாக நம்முடைய சபை சொர்க்க பூஜா பூஞ்சொலியாக்குவாயாக நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவாயாக சிரமங்களை நோய்களை நம்பளங்களை கவலைகளை போக்குவாயாக யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது உன்னுடைய உன்னுடைய குதிரத்தால் நிறைவேறி தருவாயாக என்னென்ன நோய் நோக்கங்கள் கட்டணங்கள் இருக்கிறதோடைய குதிரத்தால் இல்லாமல் ஆகுவாயாக முஸ்லீம்களை இஸ்லாந்தை பாதுகாப்பாயாக கண்ணியமான வாழ்க்கையை கொள்வாயாக நமது நாட்டிலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான ஒரு நல்ல நிலவு ஏற்படுத்துவாயாக முஸ்லீம்கள் இஸ்லாமின் சாதுவான நிலவு ஏற்படுத்துவாயாக இஸ்லாந்தி முஸ்லீம்களை உலக அமைப்புகளை பாதுகாப்பாயாக கண்ணியமாக வாழ வைப்பாயாக ஈமான வாழ்த்து கரிமாவுடன் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்வாயாக வாராமல் ஜாவானா الحمد لله رب العالمين